البلاد إلى الله مساجدها وأبغض البلاد إلى الله أسواقها உலகத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலே அல்லாஹுக்கு மிக விருப்பமான இடம் அல்லாஹுடைய பள்ளிவாசல் உலகத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலே ஊர்களிலே அல்லாஹுக்கு மிக வெறுப்பான இடம் கடைவீடு என்று நாயக்கன் சல்லாஹலே சொன்னார் மேலான கனவான்களே பெரியார்களே சகோர்களே அவனுடைய இஸ்லாத்திற்காக வேண்டி கயிறை நம் எல்லோரை கொண்டும் அல்லாஹ் நாடி விட்டான் அதனால் தான் அழகான சந்தர்ப்பங்களை அல்லாஹுக்கு சுபானஹாலா தந்திருக்கின்றான் அவனுக்கு மிகவும் பாசமான ஒரு படைப்பாக அல்லாஹுக்கு சுபானஹாலா இந்த மனித சமுதாயத்தை ஆக்கி வைத்திருக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த மனிதர்களுக்காக வேண்டி சூரியனும் ஓடிக்கொண்டே இருக்கின்றது சந்திரனும் சுற்றி கொண்டே இருக்கின்றது கடல் மழை தரை அது போன்ற இன்னும் எத்தனை பெரும் பெரும் படைப்புகள் இருக்கின்றதோ அவைகள் அனைத்தையும் அல்ல நமக்கு ஹாதிமீன்களாக அதாவது நமக்கு பணிவிடை செய்யக்கூடிய வஸ்துக்களாக அல்லா படைத்திருக்கின்றன அது மாத்திரமல்ல முதன் முதலாக நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மக்காவிற்கு நபியாக அவர்கள் அனுப்பப்பட்ட நேரத்தில் ஹெரா குகையிலே வைத்து அவர்கள் அமல் செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அவர்களை அல்லாஹ் அவர்களுக்கு வகை அறிவித்தான் முதன் முதலாக ஐந்து ஆயத்துக்களை அல்லாஹ் இறக்கி வைத்தான் சூரா எக்கராவில இருக்கக்கூடிய ஐந்து ஆயத்துக்களை முதன் முதலாக அல்லாஹு சுபானஹோத்தாலா ஜிப்ரீல் அலி சலாத்து சலாம் அவர்கள் மூலமாக அனுப்பி வைக்கின்றார் அந்த ஐந்து ஆயத்துகளில் கூட இந்த மனிதர்களுடைய உயர்வை அல்லாஹ் முதலிலே சுட்டி காட்டுகிறார் அதில் ஜிப்ரீல் அலி சலாத்து சலாம் அவர்கள் வந்து கூறுகின்றார்கள் ஹதரத் ஜிப்ரீல் அலி சலாத்து சலாம் வந்து கூறுகின்றார்கள் எக்கர நாயகமே நீங்கள் ஓதுங்கள் பிஸ்மி ரப்பிக்க உங்களது ரப்புடைய பெயரை அவனுடைய திருநாமத்தை கொண்டு நீங்கள் ஆரம்பியுங்கள் அல்லது அந்த ரப் எத்தகைய ரப் என்றால் ஹலக் அனைத்து படைப்புகளையும் வஸ்துக்களையும் படைத்தவன் அவன் தான் எல்லா வஸ்துக்களையும் படைத்தவன் அவன் என்று பொதுவாக அல்லாஹ் கூறிவிட்டு ஹலகல் இன்சானமின் அலக் அந்த படைப்புகளிலிருந்து மனிதர்களை மாத்திரம் அல்லாஹ் தனியாக எடுத்து மனிதனை நான் இரத்த கட்டிலிருந்து படைத்தானே அத்தகைய ரப்புடைய பெயரை கொண்டு நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ் ஓதச் சொல்கின்றான் ஆரம்ப நேரத்தில் கூட இந்த மனிதர்களுடைய உயர்வையே அல்லாஹ் அங்கே எடுத்து காட்டுகின்றார் ஒரு வினாடி கூட அல்லாஹுக்கு மாற்றம் செய்யாத மலக்குமார்கள் அல்லாஹ் எதை ஏவுகின்றானோ அதை அவர்கள் செய்வார்கள் எதை ஏவப்பட்டார்களோ அதற்கு அவர்கள் மாறே செய்ய மாட்டார்கள் அத்தகைய மலக்குமார்கள் அமரகும் அல்லாஹ் ஏவியதற்கு அவர்கள் மாற்றம் செய்ய மாட்டார்கள் எதை ஏவப்பட்டார்களோ அதை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் அத்தகைய மலக்குமார்களை விட ஹசரத் ஆதம் அலி சலாத்து சலாம் அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கின்றார் அந்த மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான் ஹதரத் ஆதம் அலி சலாத்து சலாம் அவர்களிடம் போய் வஸ்துக்களுடைய பெயர்களை நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றேன் அவர்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் மலக்குமார்கள் போய் ஹதரத் ஆதம் அலி சலாத்து சலாம் அவர்களிடம் பகால அம்பி ஊனி மலக்குமார்கள் கேட்கின்றார்கள் ஐயோ இந்த வஸ்துக்குடைய பெயர்களை நீங்கள் அறிவித்து தாருங்கள் மேலான பெரியார்களே சகோதர்களே அந்த அளவிற்கு அல்லாஹு மனிதர்களுடைய கண்ணியத்தை அவர்களுடைய உயர்வை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறார் மனிதர்கள் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அதிலே பல பிரிவினர்கள் பல சமுதாயங்கள் பல உம்மத்தவர்கள் ஒவ்வொரு காலமும் தோண்டிக் கொண்டே இருந்தார்கள் இந்த அளவிற்கு அல்லாஹ் இந்த மனிதர்களோடு பாசம் இறக்கம் வைத்திருக்கின்றான் என்றால் ஒரு கிராமத்தில் ஒரு ஐந்து பேர் அல்லது ஒரு பத்து பேர் அல்லது ஒரு குடும்பம் அல்லது இரு குடும்பம் அவர்கள் வழிகேட்டிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள் அல்லது நரகத்திரிய வழியை தமது நோக்கமாக எடுத்துக்கொண்டு விட்டார்கள் என்றால் அல்லாஹிற்கு பொறுக்காதே எனது அடியார்கள் வேறு வழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் என்பதற்காக அவன் ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பலர்களின் நபியாக அனுப்புகின்றான் ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பலர்களை நபியாக அனுப்புகின்றான் ஏன் என்னுடைய அடியார்களில் ஒரு சிறிய ஒரு கூட்டம் கூட ஒரு சிறிய ஒரு குடும்பம் கூட நரகத்திற்கு போகக்கூடாது இவர்களுக்கு நேரான வழியை சொல்லிக் கொடுப்பதற்காக அல்லாஹ் ஒரே குடும்பத்தில் பல நபிமார்களை அனுப்புகின்றான் உதாரணத்திற்கு தந்தையையும் மகனையும் நபியாக அனுப்பியிருக்கின்றான் சகோதரன் சிறிய சகோதரனையும் நபியாக அனுப்பியிருக்கின்றான் மாமனாரையும் மருமகனையும் நபியாக அனுப்பியிருக்கின்றான் உதாரணத்திற்கு ஹதரத் இப்ராஹிம் ஹதரத் இஸ்மாயில் தந்தையும் மகனும் ஹதரத் சுலைமான் ஹதரத் தாவூத் தந்தையும் மகனும் ஹதரத் மூசா ஹதரத் ஹாரூன் இரண்டு பேரும் சகோதரர்கள் ஹதரத் மூசா ஹதரத் ஷுஐப் மாமனார் மருமகன் இப்படி ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பலர்களை அல்லாஹாலா நபியாக தேர்ந்தெடுத்து தனது அடியார்கள் வழிகேட்டிலே போய்விடக்கூடாது என்பதற்காக அனுப்பி கொண்டே இருக்கிறார் மேலான பெரியார்களே சகோர்களே இப்படியே பல சமுதாயங்களுக்கு பல நபிமார்களை அல்லாஹாலா அனுப்பி கொண்டே இருக்கின்றான் இறுதியாக நாயகம் சல்லாஹ் செல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு மற்ற எல்லா உம்மத்துகளை விட கண்ணியத்தை உயர்வை அந்தஸ்தை கூட்டியே வைத்திருக்க இந்த உலகத்திலேயும் சரி ஆகிராவிலையும் சரி நாயகம் சல்லாஹ் செல்லாம் அவர்களுடைய உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியம் கௌரவம் வேறு எந்த உம்மத்திற்கும் அல்லாஹ் கொடுக்கவே இல்லை கயாமத்தினாலில் கயாமத்தினாலில் அல்லாஹுடைய ரசூல்மார்கள் தூதுவர்கள் நபிமார்கள் வருவார்கள் வந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்பான் அதாவது அந்தந்த சமுதாய மக்களிடம் கேட்பான் உங்களுடைய நபி நான் அனுப்பிய தூதுவர் என்னுடைய ரிசாலத் அதாவது நான் அனுப்பிய நபித்துவத்தை எத்தி வைத்தார்களா என்று அந்த தூதுவர்களிடம் அல்லாஹ் கேட்பான் தூதுவர்கள் சொல்வார்கள் யா அல்லா இவர்கள் எங்களுக்கு சரியாக இந்த தீனை எத்தி வைக்கவில்லை என்று அந்த மனிதர்கள் அந்த சமுதாயம் கூறுவார்கள் அந்த நேரத்தில் நபிமார்களை பார்த்து அல்லாஹ் கேட்பான் நீங்கள் எத்தி வைத்தீர்களா நபிமார்கள் கூறுவார்கள் ஆம் இறைவா நாம் எத்தி வைத்து விட்டோம் அதன் பின்னால் அல்லாஹ் கேட்பான் நீங்கள் எத்தி வைத்ததற்கு என்ன சாட்சி இருக்கின்றது என்று கேட்டதற்கு அந்த நபிமார்கள் சொல்வார்கள் அதோ நாயகம் சல்லல்லாஹு அலி அவர்களுடைய உம்மத்தவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களே நமக்கு சாட்சியாளர்கள் என்று கூறிவிடுவார்கள் ஹதரத் பெருமானார் சல்லல்லாஹு அலிசல்லாம் அவர்களுடைய உம்மத்தவர்களை முன்னால் வாழ்ந்த ரசூல்மார்கள் நபிமார்களுக்கு அல்லாஹ் தூதுவர்களாக ஆக்கி சாட்சியாளர்கள் தூதுவர்கள் அல்ல சாட்சியாளர்களாக ஆக்கி வைத்திருக்கு அல்லாஹுடைய குரானில் கூறும் பொழுது وَكَذَلِكَ جَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا لِتَكُونُوا شُهَدَاءَ عَلَى النَّاسِ وَيَكُونَ الرَّسُولُ عَلَيْكُمْ شَهِيدًا அவ்வாறே இந்த உங்களை அதாவது நாயகம் செல்லல்லாஹ் செல்லம் அவர்களுடைய உம்மத்தவர்களை நீதமான ஒரு சமுதாயமாக நாம் ஆக்கியிருக்கின்றோம் அது மாத்திரமல்ல உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த கூட்டங்களுக்கு உங்களை நாங்கள் சாட்சியாளர்களாக ஆக்கியிருக்கின்றோம் உங்களுக்கு நாயகம் ஹோலி செல்லம் அவர்கள் சாட்சியாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார் மேலான பெரியார்களே சகோர்களே இந்த அளவிற்கு இந்த உம்மத்துடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்தியதற்கு காரணம் நபிமார்களை அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக எந்த லட்சியத்திற்காக வேண்டி அனுப்பி வைத்தானோ அதே நோக்கம் அதே லட்சியத்தை கொடுத்து அல்லாஹ் இந்த உம்மத்தை அனுப்பி வைத்திருக்கின்றான் நாயகம் சல்லல்லாஹ் அலிசலம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஹதீஸில் அதாவது கசீர் கசீரிலே வருகின்றது அவர்கள் சொன்னார்கள் கயாமத் நாளில் நானும் எனது உம்மத்தவர்களும் ஒரு கூடாரத்திலே உயர்ந்து அதாவது எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்து இருப்போம் எங்களை காணக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் நினைப்பார்கள் இந்த உம்மத்தில் நானும் சேரக்கூடாதா இந்த உம்மத்தில் நானும் சேரக்கூடாதா என்று ஆசிக்கக்கூடிய அளவிற்கு இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கயாமத் நாளில் உயர்ந்த பதவியை வைத்திருக்கின்றனர் மற்றொரு வாய்ப்பிலே வருகின்றது சொன்னார்கள் அல் தயாமா உலகிற்கு வருவதில் நாங்கள் இறுதியானவர்கள் கடைசியானவர்கள் ஆனால் கயாமத்தினின் கயாமத் நாளில் நாங்கள் தான் முதலாம் அவர்கள் முதன்மையானவர்கள் கயாமத் நாளில் முதன் முதலில் சுவர்க்கத்தில் நுழைபவர்கள் நாங்களே என்று கூறினார் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய காலத்திலே எவ்வளவு பெரும் பெரும் ஆபிதீன்கள் வணக்கசாலைகள் அறிவாளிகள் முத்தசீன்கள் சூபியாக்கள் எவ்வளவு பேர்கள் சென்றிருக்கின்றார்கள் ஆனால் சல்லல்லாஹு அலி செல்லம் அவர்களுடைய உம்மத்திலே இருக்கக்கூடிய ஹதரத் அபுபக்கர் சித்திக்கு ரவி அல்லாஹு அவர்கள் சுவர்க்கத்தில் நுழைந்ததன் பின்னால் தான் மற்ற எல்லா உம்மத்தவர்களும் சுவர்க்கத்தில் நுழைவார்கள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்களுக்கு சுவர்க்கத்திலே கதவு திறக்கப்பட்டதன் பின்னால் தான் மற்ற எல்லா நபிமார்களுக்காக சுவர்க்கத்திலே கதவுகள் திறக்கப்பட்டுவிடும் மேலான பெரியார்களே சகோர்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் சல்லல்லாஹ் செல்லம் சொன்னார்கள் அஹ்லு ஜன்னதி عشرون ومئة صف منهم هذه الأمة ثمانون صفا நாளைய கயாமத்து நாளில் சுவர்க்கத்தில் நுழையக்கூடிய சுவர்க்கவாதிகளை அல்லாஹ் பெரிய பெரிய அணிவகுப்புகளாக அணிவகுத்து விடுவான் மிக நீண்ட அணிவகுப்புகளாக அல்ல அணிவகுத்து விடுவான் அந்த அனைத்து சுவர்க்கவாதிகளையும் நூற்றி இருபது அணிவகுப்பாக அல்ல நிறுத்தி விடுவான் அந்த நூற்றி இருபது அணிவகுப்புகளில் சமானூன சஃபா என்னுடைய உம்மத்தவர்கள் மாத்திரம் எண்பது சப்கள் இருப்பார்கள் என்று சல்லல்லாஹ் அலிஸ்லாம் சொன்னார் நாயகம் சல்லல்லாஹ் அலி செல்லம் அவர்களுடைய உம்மத்தவர்கள் மாத்திரம் எண்பது அணிவகுப்புகள் இந்த உம்மத்தவர்கள் மற்ற நாற்பது தான் மற்ற எல்லா சமூகங்களும் சமுதாயங்களும் இருக்கு மேலான பெரியார்களே சகோதரே இந்த அளவிற்கு இந்த உலகத்திலேயும் சரி ஆசிராவையும் சரி இந்த உம்மத்திற்கு இவ்வளவு பெரிய கண்ணியம் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்ததன் நோக்கம் நாம் செய்யக்கூடிய அமல இவாதத்தல்ல நாம் செய்யக்கூடிய சிக்கிரி சிலாவத் அல்ல நாம் கொடுக்கக்கூடிய சதக்கா ஜகாத் அவைகள் அல்ல மாறாக நமக்கு அல்லாஹ் பெரிய ஒரு பொறுப்பை தந்திருக்கின்றார் நமக்கு பெரிய ஒரு வேலையை தந்திருக்கின்றான் அதனால் தான் முஸ்னத் அஹமதிலே ஒரு விவாய்த்து வருகின்றது சொன்னார்கள் யா தாவூது இன்ன உம்மத ஹபீபி யஅதூன பஅதக உஜூருஹும் மிஸ்ல உஜூரில் அன்பியா வநூருஹும் மிஸ்ல நூரில் அன்பியா ஹஜரத் தாவூத் அலி சலாத்து ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான் தாவூதே உங்களுக்கு பின்னால் என்னுடைய தோழர் முகமது ஸல்லல்லாஹு அலி சல்லாம் அவர்களுடைய உம்மத்தவர்கள் வருவார்கள் உஜூருகும் அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய கூலி மிஸ்ல உஜூரில் அன்பியா நபிமார்களுக்கு கொடுக்கும் கூலியை போன்று கொடுப்பேன் வனூருகும் மிஸ்ல நூரில் அன்பியா நபிமார்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய அதே ஒளி அதே பிரகாசத்தை இவர்களுக்கும் கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறுகின்றார் மேலான பெரியார்களே சகோர்களே இவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைப்பதற்கு காரணம் என்ன என்று நாம் சிந்திக்க வேண்டும் அல்லாமா இபுனு கசீர் ரஹமத்துல்லாஹி அலேஹி இன்னொரு ஹதீஸை பல சஹாபாக்குடைய வாயிலின் மூலமாக அதாவது பல விதங்களில் ரிவாய் செய்கின்றார்கள் அந்த ஹதீஸிலே சல்லாஹ் ஒலிசலம் சொன்னார்கள் இன்னமின் உம்மத்தி எது குழுநல் ஜன்னத பிகைரி ஹிசாபின் சபூன அல்பா என்னுடைய உம்மத்தவர்களில் நாளைய சயாமத் நாளில் எவ்வித கேள்வி கணக்கும் இன்றி எழுபதினாயிரம் பேர்கள் சுவர்க்கத்தில் நுழைந்து விடுவார்கள் ஒரு சஹாபி சொன்னார்கள் அல்லாஹுடைய ரசூலே இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகம் கிடைப்பதற்காக வேண்டிய துவா செய்யுங்கள் என்றார்கள் மற்றொரு விவாயத்திலே சல்லாஹூ அலிசலம் சொன்னார்கள் அந்த எழுபது ஆயிரம் பேர்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆயிரம் ஆயிரம் பேர்களோடு இன்னும் எழுபதினாயிரம் எழுபதினாயிரம் பேர்களை எவ்வித கேள்வி கணக்குமின்றி அல்லாஹ் சுரக்கத்தில் உடைத்து விடுவதா மீண்டும் மூன்றாவது ஒரு விவாயத்தில் ஒரு சஹாஜி சொன்னார்கள் அல்லாஹுடைய சூழே இல்லை இதை விட அதிகத்திற்காக துவா செய்யுங்கள் என்றார்கள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசலாம் துவா விட்டு சொன்னார்கள் அந்த எழுபதினாயிரம் பேர்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனோடும் இன்னும் எழுபதினாயிரம் எழுபதினாயிரம் பேர்கள் எவ்வித கேள்வி கணக்குமின்றி இந்த உம்மத்திலிருந்து அல்லாஹ் சுரக்கத்தில் நுழைத்து விடுவதாக மேலும் அந்த ஹதீசுடைய தொழிலே வருகின்றது அதன் பின்னால் சொன்னார்கள் என்னுடைய அல்லாஹ் எனக்கு வாக்களித்து விட்டான் அவருடைய இரு கைகளால் மூன்று அல்லுகளை அள்ளுவான் அவனுடைய இரு கரங்களால் மூன்று அள்ளுகளை அள்ளுவான் அந்த மூன்று அள்ளுகளில் எத்தனை கோடான கோடி ரூசுகள் உயிர்கள் இருக்குமோ அவைகளும் எவ்வித கேள்விகளுக்கும் இந்த சுவர்க்கத்தினுடைய விடுவதா மேலான பெரியார்களே சகோர்களே நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இவ்வளவு பெரிய உயர்வு இவ்வளவு பெரிய கண்ணியத்தை அல்ல இந்த உம்மத்திற்கு இவ்வுலகிலையும் சரி ஆகிராலையும் சரி வாக்களி தருவதாக வாக்களித்திருப்பது நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்களுடைய அதே வேலை அவர்களுடைய அதே லட்சியம் அதே குறிக்கோள் நோக்கம் நம்முடைய நோக்கமாக நமது லட்சியமாக குறிக்கோளாக அல்ல தந்திருப்பதனால் மேலான பெரியார்களே சகோர்களே எனவே நாம் செய்யக்கூடிய அமல் இபாதத்துகளை கொண்டு அல்லாஹ் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை இவ்வளவு பெரிய மதிப்பை மரியாதையை தரவில் ஏன் அப்படி ஹிபாதத் மற்ற வணக்கங்கள் நற்கருமங்களை கொண்டு இந்த அந்தஸ்து கிடைக்கும் என்றிருந்தால் அதற்கு நாம் தகுதி இல்லை நமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள் தான் அதற்கு ஏன் ஐபாதத் மற்ற நற்கருமங்கள் ஜிக்கிரி திலாவத்துகளை எடுத்துக் கொள்ளும் பொழுது நம்மை விட முன்னால் வாழ்ந்தவர்கள் எவ்வளவு அதிகமாக செய்திருக்கின்றனர் தொழுகையை எடுத்துக்கொண்டால் சில சமுதாயம் ஒரு நாளைக்கு ஐம்பது நேர தொழுகையை தொழுதிருக்கின்றார் நோன்பை எடுத்துக்கொண்டால் ஒரு வருடத்தில் தொடர்ந்து ஆறு மாத நோன்பு நோட்டிருக்கின்றார் ஜக்காத்தை எடுத்துக்கொண்டால் நூற்றுக்கு இருபத்தி ஐந்து ரூபாய் ஜக்காத் கொடுத்திருக்கின்றார் ஒரே சுஜூத் ஒரே ரகாத்தை எத்தனையோ மணி நேரமாக தொழுதிருக்கின்றார் ஆயிரம் ஆயிரம் ரகாத் என்று ஒவ்வொரு நாளும் நகல் தொழுதிருக்கின்றார் மேலான பெரியார்களே சகோர்களே அமல் இமாதத்தை வீட்டு இந்த அந்தஸ்து இந்த கண்ணியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்றால் அதை அவர்களுக்கு தான் கொடுத்திருக்க வேண்டும் நமக்கு கொடுத்திருக்க கூடாது மாறாக அல்லாஹ் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கண்ணியத்தை நமது அமல் இபாதத்துகளை வைத்து நாம் செய்யக்கூடிய சிக்கிரி திராபத்துகளை வைத்து தரவில்லை மாறாக நபிமார்களுடைய லட்சியம் நபிமார்களுடைய வேலையை நாம் செய்வதன் காரணமாக இவ்வளவு பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் மேலான பெரியார்களே சகோர்களே நாயகம் சல்லல்லாஹலே செல்லம் அவர்கள் மக்காவிற்கு வருகின்றார் வந்தவுடன் முதலில் கூறிய மாதிரி அவர்களுக்கு அல்லாஹ் அந்த எக்கரா சூரா என்ற சூறாவை இறக்குகின்றான் இரண்டாவது சூரா நூன் ஒல் களம் என்ற சூறா மூன்றாவது சூறாவிலே ஆயுகள் முசம்மில் என்ற சூறா அந்த சூறாவில் நாயகத்துடைய வேலை என்ன என்பதை அல்லாஹ் அங்கே சுட்டி காட்டுகின்றான் சல்லல்லாஹ் ஒளிசல்ல மக்காவிற்கு நபியாக அனுப்பப்பட்ட சில தினங்களில் அல்லது சில மாதங்களில் தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ்ஜு இந்த வணக்கங்களோ அல்லது மற்ற மசாயில்களோ அல்லது மற்ற சட்ட திட்டங்களை எதுவுமே அல்லாஹ் இறக்கவில்லை கொஞ்ச நாட்களில் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட சில தினங்களில் அல்லாஹ் கூறுகின்றான் நாயகமே உங்களுக்கு பகலில் நீண்ட நீச்சல் இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகின்றார் நாயகமே உங்களுக்கு பகலிலே நீண்ட நீச்சல் இருப்பதாக அல்லாஹ் அங்கே குறிப்பிடுகின்றார் அல்லாம ஆலூசி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் கூறுகின்றார்கள் மக்காவில் நீந்துவதற்குண்டான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை அங்கே குளங்கள் இல்லை குட்டைகள் இல்லை கிணறுகள் கிடைப்பது தண்ணீர் கிடைப்பதை அறிவு ஏதோ ஜம்சம் கிணற்றுடைய நீரை கொண்டுதான் மக்கள் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்க அல்லாஹ் கூறுகின்றான் பகலிலே நீண்ட நீச்சல் இருப்பதாக அதற்கு முப்பத்திரியங்களை எழுதும் பொழுது நீந்துவதனுடைய பொருள் தண்ணீரில் நீந்துவது அல்ல மக்களுக்கு மத்தியிலே நீந்து நீந்து நீங்கள் உழைக்க வேண்டும் மக்களுடைய வீடு வீடாக செல்ல வேண்டும் கடை கடையாக செல்ல வேண்டும் தெரு தெருவாக சென்று மக்களை அல்லாஹின் பக்கம் அழைப்பது இதைத்தான் முதன் முதலாக அல்லாஹ் செல்லம் அவர்களுக்கு பகலிலே இதை செய்யுங்கள் குமில்லையில இரவில் நீங்கள் என்ன செய்யுங்கள் நின்று வணங்குங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார் மேலான பெரியார்களே சகோர்களே ஆக நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்களுக்கு மாத்திரம் இவ்வாறு சொல்லிவிட்டு உங்களது வேலை மட்டும் இது அல்ல மற்றொரு ஆயத்திலே உங்களுடைய வேலையும் இதுதான் உங்களை பின்பற்றக்கூடிய கயாமம் வரை வரக்கூடிய உங்களுடைய உம்மத்தவர்கள் ஒவ்வொருடைய வேலையும் இந்த தாவத்திலே உழைப்பு என்பதை திருநூறு ஆயத்திலே தெளிவாக அல்லா கூறுகின்றனர் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்ல சொல்கின்றான் قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني சல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் ஹாதிஹி சபீலி நான் செல்லக்கூடிய வழி பாதை இருக்கின்றதே அது நேரான சீரான பாதை நான் செல்லக்கூடிய வழி இருக்கின்றது அது மிகவும் சீரான பாதை என்னுடைய வேலை என்ன அது மக்களை அல்லாஹின் பக்கம் அழைப்பது தான் எனது வேலை எனது நோக்கு மக்களை அல்லாஹின் பக்கம் அழைப்பது தான் எனது லட்சியம் மேலான பெரியார்களே சகோர்களே நம்மை போன்று நாயகம் செல்லல்லாஹ் செல்லம் நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டுதான் இருந்தார்கள் மனிதர்கள் செய்ய வேண்டிய அனைத்தையும் அவர்கள் செய்தார்கள் மனைவிக்கு அவர்கள் கணவனாக இருந்தார்கள் சஹாபாக்களுக்கு அவர்கள் ஆசானாக இருந்தார்கள் வரக்கூடிய வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதியாக தீர்ப்பளிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் வியாபாரமும் செய்தார்கள் குடும்பமும் நடாத்தினார்கள் குழந்தை இருந்தார்கள் ஒரே நேரத்திலே ஒன்பது மனைவிமார்கள் அவர்களுக்கு இருந்தது ஆனால் அவர்கள் அவைகள் எதையுமே தன்னுடைய நோக்கம் லட்சியம் என்று குறிப்பிடவில்லை அவர்கள் கூறுகின்றார்கள் எனது லட்சியம் அது மக்களை அல்லாஹின் பக்கம் அழைப்பது தான் எனது மற்றதெல்லாம் எனது சிறிய சிறிய தேவைகள் ஆலா பசீரா நான் தெளிவான ஒரு மார்க்கெட்டிலே இருந்து கொண்டு மக்களை அழைக்கின்றேன் ஆனா என்னுடைய நோக்கமும் இதுதான் என்னை எவர் எவர்கள் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய நோக்கமும் லட்சியமும் இதுதான் பெரியார்களே சகோர்களே அவர்கள் எந்த வகையிலே இருந்தாலும் சரி எந்த தரத்திலே இருந்தாலும் சரி அவர்கள் அனுப்பப்பட்டவனுடைய நோக்கம் என்ன மக்களை அல்லாஹின் பக்கம் அழைப்பு மேலான பெரியார்களே சகோர்களே நாம் சுயமாக நமது விருப்பத்திற்கேற்ப நாம் உலகத்திற்கு வரவில்லை மாறாக அல்லாஹ் நம்மை அனுப்பி வைத்திருக்கின்றார் அரபியிலே பாஸ் பாஸ் என்ற வார்த்தையை நபிமார்கள் அனுப்புவதற்கு அல்லாஹ் புழங்குகின்றான் குரானை எடுத்து பார்க்கும் பொழுது ஹசரத் இப்ராஹிம் அலி சலாத்து துவா கேட்கின்றார்கள் ரப்பனா வபாஸ்தீஹிம் ரசூலன் மின்ஹும் அலைஹிம் அந்த ஆயத்தினுடைய தொடரிலே அவர்கள் துவா கேட்கின்றார்கள் இதோ எனது சந்ததியிலிருந்து ஒரு ரசூலை அனுப்பி விடுவாயாக என்று துவா கேட்கின்றார்கள் அதன் பின்னால் அல்லாஹ் ஹசரத் இஸ்மாயில் ஹசரத் இஸ்ஹாக் அலிஹிம் சலாத்து அவர்களை அல்லாஹ் நபியார்கள் அனுப்பி வைக்கின்றார் பாசி என்ற வார்த்தையை நபிமார்கள் அனுப்புவதற்காக வேண்டி அல்லாஹ் புழங்கி இருக்கின்றார் அவர்களும் பல ஹஜீஸ்களில் சொல்லி இருக்கின்றார்கள் பல நான் அனுப்பப்பட்டது ஆசிரியனாக நான் அனுப்பப்பட்டது நற்குணங்களை பூர்த்தி செய்வதற்காக என்ற அந்த பாசி என்ற வார்த்தையை அவர்களும் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் முன்னால் வாழ்ந்த நபிமார்களும் அதே வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அவர்கள் ருஸ்தும் என்ற அரசரிடம் போய் தாவத் கொடுக்கின்றார்கள் அவன் கேட்குகின்றான் ஏன் வந்தாய் எதற்காக வந்தாய் என்று கேட்டதற்கு அவர்கள் சொன்னார்கள் நான் வரவில்லை நான் எனது விருப்பத்தோடு உலகத்திற்கு வரவில்லை அல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹ் அல்லாஹுவே நம்மை அனுப்பி வைத்திருக்கின்றான் அடியார்களை வெளியில் கொண்டு வருவதற்காக வேண்டி அடியார்கள் அடியார்களை வணங்குவதை விட்டும் அடியார்கள் அல்லாஹுவை வணங்கின் அளவில் அடியார்களை திருப்புவதற்காக வேண்டி அல்லாஹ் நம்மை அனுப்பி வைத்திருக்கின்றான் என்று கூறுகின்றார் அங்கு ஹதரத் இப்ராஹிம் அலி சலாத்து வலாம் பாஷ் என்ற வார்த்தையை பாவித்திருக்கின்றார்கள் இங்கு ஹதரத் பெருமானார் சல்லாஹ் அலி செல்லம் அவர்களும் அதே பாஷ் என்ற வார்த்தையை பாவித்திருக்கின்றார்கள் அவர்களுடைய சஹாபியாகிய ஹசரத் ஆமீர் ரபி அல்லாஹ் அவர்களும் அதே பாஷ் என்ற வார்த்தையை தான் கூறுகின்றார்கள் மேலான பெரியார்களே சகோர்களே எனவே அல்லாஹ் நம்மை அனுப்பி வைத்திருக்கக்கூடிய நோக்கமே இந்த தாவத்திலே உழைப்புக்காக நாயகம் சல்லல்லாஹுடைய செல்லம் அவர்களுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டும் அதற்கு படிப்பு இருக்க அவசியம் இல்லை படித்திருக்க வேண்டும் என்பதில்லை அல்லது செல்வம் இருக்க வேண்டும் என்பதில்லை அல்லது உடலிலே பெரிய ஆரோக்கியம் உள்ளவனாக இருக்க வேண்டும் பயில்வானாக இருக்க வேண்டும் இது எந்த ஒரு அதாவது அவனுக்கு இருக்க வேண்டிய மனிதனாக இருந்தால் நாயகம் சல்லல்லாஹுலே சலம் அவர்களுடைய உம்மத்தாக முஸ்லீமாக இருந்தால் அத்துணை பெருகளும் இந்த தாவத்துடைய உழைப்பை செய்ய வேண்டும் எந்த அளவிற்கு அல்லாஹ் ஹக்கு சுபானஹாலா இதனுடைய முக்கியத்துவத்தை இதனுடைய அவசியத்தை கூறியிருக்கின்றான் என்றால் ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது ஒலில்லாஹி அலன்னாசி ஹெஜ்ஜுல் பைத்தி சபீலா மனிதர்கள் அல்லாஹுக்காக வேண்டி மனிதர்கள் அல்லாஹுடைய பைத்துல்லாவை தரிசிப்பது ஹஜ்ஜி செய்வது கடமை பாதையால் அவர்கள் சக்தி பெற்றிருந்தால் என்று அல்லாஹ் ஒரு ஷருத் ஒரு நிபந்தனை இட்டு கூறுகின்றான் அவர்கள் சக்தி பெற்றிருந்தால் அவர்கள் வசதி உள்ளவர்களாக இருந்தால் ஹஜ்ஜி கடமை என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஆனால் இந்த தாவத்தில் உலகத்தை பற்றி கூடும் பொழுது அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி எல்லா நிலைமைகளிலும் நீங்கள் வெளிக்கிழமை காலா எல்லா நிலைமைகளையும் நீங்கள் வெளிக்கிழம்பி செல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் மேலான பெரிய சகோர்களே அந்த அளவிற்கு அல்லாஹு சுபானஹாலா இந்த தாவத்துடைய இந்த தீனுடைய உழைப்பை அவ்வளவு முக்கியமாக இந்த உம்மத்திற்கு தந்திருக்க நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்களும் அவர்களுடைய சகாபாக்களும் முதன் முதலாக செய்த இபாதத் இந்த தாவத்துடைய முதன் முதலாக அவர்களுடைய சகாபாக்கள் கற்ற கல்வி ஈமானுடைய கல்வி நாயகம் செல்லல்லாஹுடைய செல்லாம் மக்காவிற்கு வரும்பொழுது எத்தனையோ தவறுகள் நடந்து கொண்டிருந்தது விபச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள் குடித்துக் கொண்டிருந்தார்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருந்தார்கள் பெண் குழந்தைகளை புதைத்துக் கொண்டிருந்தார்கள் இது போன்ற எத்தனையோ பாவங்களை செய்து கொண்டிருந்தார்கள் மக்காவிற்கு வந்த சில நாட்களில் இவைகள் கூடாது இவைகள் ஹராம் இவைகள் ஹலால் இது பருது இது வாஜிப் இது சுண்ணத் என்று எந்த சட்டங்களையும் அல்லாஹ் இறக்கவில்லை மாறாக நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களுடைய முதன் முதலாவதாக அவர்கள் செய்த இபாதத் இந்த தாவத்துடைய உழைப்பு காலையிலையும் சுற்றுவார்கள் மாலையிலையும் சுற்றுவார்கள் பகல் பூரா சுற்றி அலைந்து திரிந்து மக்களை அல்லாஹி பக்கம் அழைத்துக் கொண்டே இருப்பார்கள் அது மாத்திரமல்ல அவர்களுடைய உள்ளங்களை சீராக்குவதற்காக வேண்டி ஈமானை அவர்கள் படித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் குரானை அவர்கள் படிக்கவில்லை குரானுடைய சட்டத்திட்டங்களை படிக்கவில்லை மாறாக அவர்கள் ஈமானை படிக்கின்றார்கள் இப்னு மாஜாவிலே வருகின்றது ஹஜரத் ஜும்து இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள் குன்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ونحن فتيان حزابرة فتعلمنا الإيمان قبل أن نتعلم القرآن ثم تعلمنا القرآن فزدنا به إيمانا கூறுகின்றார்கள் நாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சிறிய வாலிபர்களாக இருந்தோம் அதாவது நாம் வ- பருவ வயதை கூட எட்டவில்லை அதற்கு நெருக்கமானவர்களாக இருந்தோம் அந்த நேரத்தில் நாம் ஈமானை தான் படித்தோம் அந்த நேரத்தில் நாம் கற்ற கல்வி ஈமானுடைய கல்வி குரானுடைய கல்விக்கு முன்னால் ஈமானுடைய கல்வியை படித்ததன் பின்னால் குரான் குரானை படித்தோம் அதன் பின்னால் நமது ஈமானில் அதிகம் கூடுதல் ஏற்பட்டது என்று கூறுகின்றார் மேலான பெரியார்களே சகோர்களே ஆக அந்த தாவத்துடைய உழைப்பை முதன் முதலாக சஹாபாக்கள் தமது இபாதத்தாக இந்த ஈமானுடைய கல்வி முதன் முதலாக தமது அறிவாக சஹாபாக்கள் கற்றுக்கொண்டே இருந்தார்கள் கிட்டத்தட்ட பத்து வருடம் பனிரெண்டு வருடம் பனிரெண்டரை வருடம் இந்த இபாதத்தை இந்த தாவத்துடைய உழைப்பை தமது இபாதத்தாக இந்த ஈமானுடைய அறிவை தமது அறிவாக கற்றுக்கொண்டே இருக்கின்றார்கள் அதனால் தான் அந்த சஹாபாக்கள் இரண்டக்கா சொல்லிவிட்டு யார் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்து விடுகின்றான் ஏன் அவர்களுடைய உள்ளத்திலே உள்ளம் அது சீரடைந்து விட்டது அவர்களுடைய ஈமான் ஒழுங்கால் ஒரு பக்குவ நிலைக்கு வந்துவிட்டது அவர்கள் முதலாவதாக செய்த அந்த தாவத்துடைய உழைப்பு அது உறுதியாக ஆகிவிட்டது அதனால் அவர்களிலிருந்து வெளியாகக்கூடிய எல்லா செயல்களும் சரியாகவே இருந்து கொண்டிருக்கிறது மேலான பெரியார்களே சகோதர்களே நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கலாம் குரானில் அல்லாஹ் ஒவ்வொரு அமல்களுக்கும் ஒவ்வொரு தன்மைகளை கூறுகின்றான் தொழுகையை பற்றி கூறும் பொழுது நிச்சயமாக தொழுகை மானக்கேடான மோசமான காரியங்களை விட்டு மனிதனை தடுக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகின்றான் நோன்பை பற்றி கூறும் பொழுது நீங்கள் முத்தகங்களாக ஆகுவதற்காக வேண்டி நான் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஜக்காத்தை பற்றி கூறும் பொழுது உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி நாம் ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஆனால் நாம் தொழுந்து கொண்டுதான் இருக்கின்றோம் நோன்பும் பிடிக்கின்றோம் ஜக்காத்தும் கொடுக்கின்றோம் ஆனால் தொழுவதனால் நாம் செய்யக்கூடிய பாவங்களிலிருந்து நாம் இதுவரை தவிழவில்லை மானக்கேடான மோசமான செயல்களை செய்து கொண்டே நாம் தொழுது கொண்டே இருக்கும் எத்தனையோ வருடமாக நோன்பு பிடிக்கின்றோம் ஆனால் உண்மையான தக்குவா இதுவரை நம்மிடம் வந்து சேரவில்லை ஜக்காத் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றோம் ஆனால் அந்த பரிசுத்தமான தன்மை இதுவரை நம்மிடம் வரவில்லை அதற்கு காரணம் நம்மிடம் இருக்க வேண்டிய அந்த ஈமான் ஈமானுடைய அறிவு இருக்கின்றதே அந்த அறிவை படிப்பதற்கு நாம் காலத்தை ஒதுக்கவே சஹாபாக்கள் முதன்முதலாக செய்த இபாதத் அந்த தாவத்துடைய உழைப்பை செய்வதற்காக நாம் காலத்தை ஒதுக்கவே இல்லை அதனால் நாம் செய்யக்கூடிய அமல்களில் இருக்கக்கூடிய அந்த பிரயோசனம் அந்த ரூஹானியத் அந்த அசராத் அதாவது அந்த பிரதிபலன்கள் பலால் பலன்கள் இன்று கிடைக்காமல் போய்கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன மேலான பெரியார்களே சகோர்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் சஹாபாக்கள் இந்த இபாதத்தை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ர செல்வதற்கு ஒரு ஆறு மாதத்திற்கு முன்னால் அல்லது ஒரு இரண்டரை வருடத்திற்கு முன்னால் தான் மெராஜுக்கு சென்ற நேரத்தில் அல்ல ஐந்து நேர தொழுகையை கடமையாக்க அதற்கு முன்னால் தொழில் கொண்டிருந்தார்கள் ஆனால் ஐந்து நேர தொழுகை மெராஜுடைய நேரத்தில் அல்லாஹ் கடமையாக்கின்றார் அந்த ஐந்து நிலக்கு தொழுகைக்குரிய பாங்கு மதீனாவுக்கு ஹிஜ்ர செய்து சென்றதன் பின்னால் ஹிஜ்ரி முதலாவது ஆண்டு கடமையாக்கப்படுகின்றன நோன்பு ஹிஜில் இரண்டாவது ஆண்டு ஹஜ் இருக்கின்றதே ஹஜ் அதை அல்ல ஐந்தாவது ஆண்டு இன்னொரு விவாதத்தின்படி ஒன்பதாவது ஆண்டு அதாவது நாயகங்கள் இறப்பதற்கு இரண்டு வருடத்திற்கு முன்னால் தான் அல்ல ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கின்றன மேலான பெரியார்களே சகோர்களே நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மில் சிலர்கள் நினைக்கின்றார்கள் நான் சரியாக தொழுகின்றேன் நோன்பு பிடிக்கின்றேன் ஜக்காத் கொடுக்கின்றேன் ஹஜ்ஜி செய்கின்றேன் எனவே எனது கடமை முடிந்து விட்டது அல்ல அனுப்பிய நோக்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன் நான் சம்பூர்ணப்படுத்தி விட்டதாக நினைக்கின்றார்கள் மேலான பெரியார்களே சகோர்களே மக்காவிலே சல்லாஹ் அலி சல்லாம் அவர்களும் அவர்களுடைய அருமை சஹாபாக்களும் எந்த எந்த உழைப்பை தமது இபாதத்தாக எந்த அறிவை தமது கல்வியாக எடுத்தார்களோ அந்த அறிவு நம்மிடம் இல்லாமல் அந்த இபாதத் தமது அமலாக இல்லாமல் நாம் மதீனாவில் இருக்கக்கூடிய மதீனாவில் ஏற்படுத்தப்பட்ட அந்த அமல்களை மாத்திரம் செய்து எப்படி வெற்றியாளர்களாக ஆகலாம் மேலான பெரியார்களே சகோர்களே எனவே முதன் முதலில் சகாபாக்கள் செய்த வேலை இந்த தாவத்திரிய உரை வீடு வீடாக கடை கடையாக தெரு தெருவாக அவர்கள் அலைந்து பிரிந்து கொண்டே இருந்தார்கள் ஏதோ நாம் செய்யக்கூடிய அமல்களை எந்த ஒரு தியாகமும் இல்லாமல் நாம் சாதாரணமாக செய்து எனது வேலை முடிந்து விட்டது என்று நாம் நினைத்து விடக்கூடாது மேலான பெரியார்களே சகோதர்களே தீனுக்காக வேண்டி இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகங்களை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும் இது அல்லாஹுடைய ஆண்டன் ஒவ்வொரு காலத்திலே வந்த நபிமார்கள் ஒவ்வொரு காலத்திலே வந்த ரசூல்மார்களும் கஷ்டப்படுத்தப்பட்டார் பொய்ப்படுத்தப்பட்டார்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள் என்பதை அல்லாஹுவே திருமறையிலே கூறுகின்றார் அல்லாஹ் மனிதர்களில் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களா ஆமன்னா நாம் ஈமான் கொண்டு விட்டோம் என்று அவர்கள் கூறிவிட்டால் அவர்களை நாம் அப்படியே விட்டு விடுவோம் அவர்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வராமல் அவர்களை நாம் அப்படியே விட்டு விடுவோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா وَلَقَدْ فَتَنَّ الَّذِينَ مِنْ قَبْلِهِمْ அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த அனைவருக்கும் நாம் சோதனைகளை கொடுத்தோம் கஷ்டங்களை கொடுத்தோம் மற்றொரு ஆயத்திலே கூறுகின்றான் கபலிக்கும் கபடிக்கும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு வந்த கஷ்டங்கள் வந்த துன்பங்கள் உங்களுக்கு வராமல் நீங்கள் சுவர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா என்று அல்லா கேட்டுக்கொண்டான் முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு துன்பம் என்றால் மேலான பெரியார்களே சகோதர்களே அபுதாவுதிலே வருகின்றது நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களுடைய சகாபாக்கள் மக்காவிலே கடுமையாக துன்புறுத்தப்படுகின்றார்கள் கஷ்டம் கொடுக்கப்படுகின்றார்கள் அந்த நேரத்தில் சகாபாக்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய ரசூலே அல்லாஹுடன் துவா கேளுங்கள் இவர்கள் தரக்கூடிய கஷ்டங்களை எங்களால் குறித்துக் கொள்ள முடியவில்லை இவர்கள் பலவிதமான நோவினைகளை தருகின்றார்கள் துவா கேளுங்கள் என்பதற்கு சல்லாஹுலேசலம் சொன்னார்கள் சஹாபாக்களே நீங்கள் ஏன் என்னை அவசரப்படுத்துகின்றீர்களா உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சில சமுதாயம் இந்த ஜீனுக்காக அல்லாஹுடைய ஜீனை உலகத்திலே நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக ஜீனை உலகத்திலே ஹயாத்தாக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு கஷ்டப்படுத்தப்பட்டார்கள் என்றால் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்கள் இரண்டாக அப்படியே கிழிக்கப்பட்டார்கள் அவர்களுடைய மேனியில் இரும்பு சீப்பால் அவர்களுடைய மேனி அப்படியே வாரப்பட்டது அந்த சின்ன சிறிய கம்பிகளில் அவர்களுடைய இறைச்சிகள் அப்படி அதோடு வந்துவிடும் இவ்வளவு கஷ்டங்கள் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு வந்திருக்கின்றது அதற்கு அதே போன்ற கஷ்டம் உங்களுக்கு வராமல் நீங்கள் ஏன் அவசரப்படுத்துகின்றீர்களா என்று கேட்கிறார் அல்லாஹுவே கூறுகின்றான் அவர்களுக்கு கடுமையான கஷ்டம் கடுமையான துன்பம் வந்தது அலா இன்ன நசுரல்லாஹி பரீத் அவர்களும் அவர்களுடைய ரசூலும் எவ்வளவு துன்புறுத்தப்பட்டார்கள் கஷ்டப்படுத்தப்பட்டார்கள் என்றால் அவர்களே கேட்கின்றார்கள் மதான இறைவா உனது உதவி எப்போது வரும் உனது உதவி எப்போது வரும் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு கஷ்டப்படுத்தப்பட்டார் சல்லாஹலிசலாம் அவர்களை பார்த்து அந்த காசிர்கள் சொன்னார்கள் ஒன்று எங்களது மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது நீங்கள் உங்களை இந்த ஊரை விட்டு நாம் வெளியாக்கிவிடும் وقال الذين كفروا لرسلهم لنخرجنكم من أرضنا أو لتعودن في ملتنا ஒன்று அந்த ரசூல்மார்களுக்கு சொன்னார்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த ஊரை விட்டு உங்களை நாம் நாடு கடத்தி விடுவோம் அல்லது நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு நமது மார்க்கத்திற்கு வர வேண்டும் மேலான பெரியார்களே சகோதர்களே அந்த அளவிற்கு நாயகம் செல்லல்லாஹுலே செல்லம் அவர்களும் அவர்களுடைய சகாபாக்களும் துன்புறுத்தப்பட்டார்கள் எனவே வீடுக்காக வேண்டி கஷ்டங்களை சிரமங்களை சகிப்பது மேற்கொள்வது இருக்கின்றது இது எல்லா காலத்திலையும் வாழ்ந்த ஒவ்வொரு உம்மத்தவர்களுக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய ஒரு நியதி மேலான பெரியார்களே சகோதரர்களே எனவே இந்த தாவத்துடைய உழைப்புக்காக வேண்டி நாம் சிரமங்களை கஷ்டங்களை சகித்துத்தான் ஆக வேண்டும் தீனுடைய தேவை வரும் பொழுது தீனுடைய தகாதா வரும் பொழுது வீட்டை விட தேவை வந்தால் வீட்டை சிறிது காலத்திற்கு விடுவது மனைவியை பிரிய வேண்டிய நேரம் வந்தால் பிரிந்து விடுவது குழந்தைகளை பிரிய வேண்டிய நேரம் வந்தால் பிரிந்து விடுவது தொழில்களை விட வேண்டிய நேரம் வந்தால் விட்டுவிட்டு தான் செல்ல வேண்டும் மேலான பெரியார்களே சகோர்களே இந்த தாவத்திரிய உழைப்பை விட்டு நாம் எவ்வளவு தான் அமல இபாத செய்தாலும் கூட அல்லாஹுவிற்கு முன்னால் நாம் வெற்றியாளர்களாக ஆக முடியும் எந்த அளவுக்கு என்றால் இந்த உம்மத்திலே நாம் சேர வேண்டும் என்றால் இந்த தாவத்திரிய உழைப்பை நாம் செய்துதான் ஆக வேண்டும் ஹதரத் உமர் ரவி அல்லாஹு சாலானு அவர்கள் ஒரு தடவை ஹஜ்ஜி செய்து கொண்டிருக்கின்றார் ஹஜ்ஜி செய்து கொண்டிருக்கும் பொழுது சில சஹாபாக்கள் மக்களை அல்லாஹின் பக்கம் அழைக்கின்றார்கள் அந்த நேரத்தில் அதரத் உமர் ரவி அல்லாஹு இந்த ஆயத்தை எழுதுகின்றார்கள் குந்தும் ஹைர உம்மத்தின் மனிதர்களுக்கு நாம் வெளியே சமுதாக்கிய வெளியாக்கிய சமுதாயங்களில் நீங்கள் தான் சிறந்தவர்கள் என்று அவர்களை பார்த்து ஓதுகின்றார் அதிலே வருகின்றது ஏன் وتنهون عن المنكر وتؤمنون بالله நன்மை கொண்டு ஏவுகின்றீர்கள் தீமையை தடுக்கின்றீர்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றீர்கள் அதனால் தான் நீங்கள் சிறந்தவர்கள் என்ற இந்த ஆயத்தை ஓதிவிட்டு ஹதரத் உமர் ரதியல்லாஹு தாலான் அவர்கள் சொன்னார்கள் எனவே இந்த உம்மத்தில் எவர்கள் சேர விரும்புகின்றார்கள் இந்த உம்மத்தில் எவர் தனது பெயரையும் இணைத்துக் கொள்ள விரும்புகின்றாரோ அல்லாஹுடைய சருத்தை அல்லாஹுடைய கண்டிஷன் அந்த நிபந்தனையை அவர்கள் நிறைவேற்ற அல்லாஹுடைய ஷருத் நன்மையை கொண்டு ஏவுவது தீமையை கொண்டு தடுப்பது அல்லாஹு மீது உறுதியான நம்பிக்கை அதன் பின்னால் சொன்னார்கள் எவர்கள் இந்த அல்லாஹுடைய கண்டிஷன் நிபந்தனையை நிறைவேற்றவில்லையோ அவர்கள் இந்த உம்மத்திலே சேர முடியாது கானு அஸ்பஹு அகுலுல் கிதாப் அவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு ஒப்பாக ஆகிவிடுவார்கள் என்று கூறினார் தப்சீர் இபுனு கசீரிலே வருகின்றது மேலான பெரியார்களே சகோர்களே எனவே நயகம் செல்லல்லா ஒளி செல்லம் அவர்களுடைய உம்மத்தவர்கள் என்று நாம் சொல்லிக் கொள்வதற்கும் இந்த தாவத்துடைய உழைப்பை செய்தால்தான் அவர்களுடைய உம்மத்துகள் என்று கூட நாம் நம்மை கூறிக்கொள்ளலாம் இந்த உழைப்பை விட்டுவிட்டு எவ்வளவு தான் அமலை இபாத செய்தாலும் அல்லாஹுக்கு முன்னால் நாம் பரிபூரண வெற்றியாளனாக ஆக முடியும் ஏதோ செய்யக்கூடிய அமல் ஐபாதத்துகளுக்கு நன்மை சவாபு கூலி கிடைக்கும் ஆனால் அல்லாஹ் எந்த ஒரு நன்மையை எந்த ஒரு அமல் ஐபாதத்தை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றானோ அது நம்மிடமிருந்து உண்டாகவில்லை என்றால் அல்லாஹிற்கு முன்னால் நான் பரிபூர்ண வெற்றியாளனாக ஆக முடியும் அல்லாஹவே குரானில் வெற்றியாளர்களுக்கு நான்கு தன்மைகளை குறிப்பிடுகின்றன மேலான பெரியார்களே தகவல்களே வெற்றியாளர்களுக்கு நான்கு தன்மைகளை அல்லாஹ் குரானிலே கூறுகின்றார் கூறும் பொழுது வல்லாசிரி இன்னல் இன்சான லஃபி குஸ்ர் இல்லல்லதீன ஆமனூ வஅமிலு ஸாலிஹாத் وتواصوا بالحق وتواصوا بالصبر அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் செய்து கூறுகின்றான் நிச்சயமாக மனித சமுதாயம் மனிதர்களே நஷ்டத்திலே தோல்வியிலே இருக்கின்றார் சிலர்களை தவிர என்று அல்ல அதிலிருந்து நீக்கி அவர்களுக்கு நான்கு தன்மைகளை கூறுகின்றான் இல்லல்லதீன அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள் நல்ல நல்ல வணக்கங்களை நற்கர்மங்களை அவர்கள் செய்திருப்பார்கள் உண்மையை கொண்டு ஹக்கை கொண்டு அடுத்தவர்களுக்கு வசிய செய்து கொண்டே இருப்பார் அப்படி தாவத்துடைய உழைப்பை உண்மையை கொண்டு ஏவும் பொழுது வரக்கூடிய கஷ்டங்களில் பொறுமையாக இரு பொறுமை செய்து கொள் என்று எவர்கள் வசிய செய்கின்றார்களோ அவர்களே வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார் ஈமான் கொண்டு விட்டு நக்கருமங்களை செய்துவிட்டால் நாம் வெற்றியாளர்கள் நாம் பரிபூர்ணமான வெற்றியாளர்கள் என்றிருந்தால் அல்லாஹ் வாமிலு சாலை ஹாத் என்பதோடு அந்த சூறாவை முடித்திருக்க வேண்டும் அல்லாஹ் சத்தியம் செய்து கூறுவதற்கு காரணம் மனிதர்கள் வெற்றியாளர்களாக ஆக வேண்டும் என்றால் இந்த நான்கு தன்மைகளும் இருக்க வேண்டும் அவன் ஈமானிக் கொண்டிருக்க வேண்டும் எல்லா நற்கர்மங்களையும் புரிய வேண்டும் தொழுகை நோன்பு சகாத் ஹஜ்ஜு மற்ற இதர எல்லா வணக்கங்களையும் அவன் செய்திருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல ஹக் ஹக்கு அல்லாமா ஜலாலுதீன் சியூத்தி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் தங்களுடைய தப்சீரிலே ஹக்கு என்பதற்கு அதாவது தீனுடைய உழைப்பு அதாவது ஹக்கு என்பதற்கு ஈமான் என்று எழுதுகின்றார்கள் ஈமானின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் மேலான பெரியார்களே சகோதர்களே எனவே நாம் வெற்றியாளர்களாக ஆக வேண்டும் என்றால் உயர்தரமான இந்த தாவத்திலே உழைப்பை நமது நோக்கமாக நமது லட்சியமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் ஆனால் கவலைக்குரிய விஷயம் இந்த உழைப்பை நோக்கமாக லட்சியமாக ஆக்குவது ஒரு பக்கமாக இருக்க இதை நமது தேவையுடைய அந்தஸ்தில் கூட இன்று சிலர்கள் வைக்கவில்லை மேலான பெரியார்களே சகோதர்களே மனிதனுக்கு உணவு தேவை மனிதனுக்கு உடை தேவை மனிதனுக்கு தங்குவதற்கு இடம் தேவை அவனுக்கு செல்வதற்கு வாகனம் தேவை அந்த தேவையுடைய அந்தஸ்தில் கூட இந்த தாவத்துடைய உழைப்பை இன்று நாம் வைக்கவில்லை அதை விட ஏதோ செய்வர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நமக்கு என்ன இதை நாம் செய்ய வேண்டுமா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு மேலான பெரியார்களே சகோதர்களே இன்று சமுதாயம் சமூகம் மாறிவிட்டது இந்த உயர்தரமான தாவத்திரு உழைப்பு இவ்வளவு கீழ் விடப்பட்டு காரணமாக விட்டுவிடப்பட்டதன் காரணமாகத்தான் அல்லாஹ் ஒரு உதவிகள் வருவது என்று தடைப்பட்டுவிட்டது எத்தனையோ குழப்பங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் இவ்வளவு மோசமான சோதனைகள் ஏற்பட்டிருப்பதற்கு காரணமே இந்த உயர்தரமான தாவத்துடைய உழைப்பு விடுபட்டு மேலான பெரியார்களே சகோதரர்களே ஒவ்வொரு காலத்திலேயும் எப்பொழுது இந்த தாவத்திலே வேலையை செய்வதை விட்டு விடுகின்றார்களோ அவர்களுக்கு அல்ல பலவிதமான சோதனைகளை கொடுக்கின்றார் பலவிதமான சோதனைகளை ஒன்று அதரத் அவர்களுடைய காலத்தில் அவர்களுக்கு கொடுத்த சோதனை அது வேறு ஹதரத் மூத் அலி சலாம் அவர்களுடைய சமுதாயத்திற்கு கொடுத்த சோதனை அது வேறு ஹதரத் லூத் ஹதரத் மூசா ஹதரத் ஐசா ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்திலேயும் எப்பொழுது அல்லாஹுடைய கட்டளைகளை விட்டுவிடுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு வகை வகையான சோதனைகளை கொடுத்துக் கொண்டே இருந்தான் மேலான பெரியார்களே சகோர்களே அதே போன்று இன்று நாம் பலவிதமான சோதனைக்கு ஆக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் இந்த உயர்தரமான தாவத்திலே வேலை விட்டுவிட்டு மேலான பெரியார்களே சகோதர்களே இந்த வேலையை நாம் எனது வேலையாக இந்த தாவத்திலே உழைப்புக்காக வேண்டித்தான் நாம் அனுப்பப்பட்டிருக்கின்றோம் சஹாபாக்களும் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்களும் முதன் முதலாக செய்த இபாதத் முதன் முதலாக செய்த அமல் இந்த வேலை என்று நாம் எடுத்து எப்பொழுது செய்வோமோ அல்லாஹு தாலா அவன் எந்த எந்த வாக்குறுதிகளை வைத்திருக்கின்றானோ அந்த வாக்குறுதிகளை நாம் நேராக நிதர்சனமாக கண்டுகொண்டே இருக்கிறான் குரானில் எத்தனையோ வாக்குறுதிகளை அல்லாஹ் தந்திருக்கின்றான் அந்த வாக்குறுதிகள் இன்று நடக்காமல் இருப்பதற்கு காரணம் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஈமானுடைய பக்குவம் இந்த தாவத்துடைய உழைப்பு நம்மிடமில் அல்ல குரானிலே கூறுகின்றான் அதாவது எஸ்ஸத் கண்ணியம் இருப்பதாக அல்லாஹ் குரானிலே கூறுகின்றான் மூமின்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வதாக அல்லாஹ் குரானிலே கூறுகின்றான் மீன்களுக்கு கஷ்டங்கள் வரும்போது அதிலிருந்து அந்த கஷ்டங்களிலிருந்து அவர்களை நான் நீக்குவதாக அல்லா குரானிலே கூறுகின்றான் உயர்வு இருப்பதாக அல்லா குரானிலே கூறுகின்றான் வெற்றி இருப்பதாக அல்லா குரானிலே கூறுகின்றான் மேலான பெரியார்களே சகோர்களே ஆனால் இன்று குரானில இருக்கின்றது சகாபாக்களுக்கு அவைகள் அனைத்தும் கிடைத்தது ஆனால் இன்று நமக்கு அவைகள் கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம் அந்த ஈமானுடைய பக்குவம் இருக்க வேண்டிய அந்த ஈமானுடைய ஒளி பிரகாசம் நமது உள்ளங்களிலே குரானிலே அல்லாஹ் கூறுகின்றான் சித்தமாக மூமினங்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் குரானிலே கூறுகின்றான் கண்ணியம் அல்லாஹுக்கும் இருக்கின்றது அல்லாஹுடைய இருக்கின்றது அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட மோதினங்களுக்கும் இருப்பதாக அல்லாஹ் கூறுகின்றார் சஞ்சலப்பட தேவையில்லை நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்களே உயர்ந்தவர்கள் உயர்வு உங்களுக்கு தான் இருக்கின்றது நீங்கள் பரிபூர்ணமான மோதினங்களாக இருந்தீர்கள் என்றார் அவ்வாறே முக்மின்களுக்கு உதவி செய்வது நம்மீது கடமையாகிவிட்டது என்று அல்லாஹ் கூறுகின்றார் الذين آمنوا ولم يلبسوا إيمانهم بظلم أولئك لهم الأمن وهم مهتدون எவர்கள் ஈமான் கொண்டு தங்களுடைய ஈமானோடு எவர்கள் அநீதத்தை மோசத்தை நுழைக்கவில்லையோ உலாஇக லஹுமுல் அம்னு அவர்களுக்கு அச்சமற்ற பயமற்ற வாழ்வை இருப்பதாக அல்லாஹ் கூறுகின்றார் அது மாத்திரமல்ல நாம் ஆபத்துகள் வரக்கூடிய ஆபத்துகளை நாம் தடுப்பதாக அல்லா கூறுகின்றோம் சங்கைக்குரிய மேலான பெரியார்களே சகோதர்களே நாம் சற்று ஆழமாக ஆராய்ந்து சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ் கூறிய வெற்றி சஹாபாக்களுக்கு கிடைத்தது அல்லாஹ் கூறிய கண்ணியம் சஹாபாக்கு கிடைத்தது அல்லாஹ் கூறிய உயர்வு சஹாபாக்களுக்கு கிடைத்தது அல்லாஹ் கூறிய உதவி சஹாபாக்கு கிடைத்தது அல்லாஹ் கூறிய அச்சமற்ற பயமற்ற வாழ்க்கை அந்த சஹாபாக்களுக்கு கிடைத்தது அல்லாஹ் வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்து தடுப்பதாக கூறினான் அவைகள் சஹாபாக்கு கிடைத்தது ஆனால் இன்று வெற்றி நமக்கு இல்லை தோல்விக்கு மேல் தோல்வி கண்ணியம் நமக்கு இல்லை எளிவுக்குமே எளிவு இன்று அச்சமற்ற வாழ்வில்லை மாறாக பயங்கர பீதியோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்று நமக்கு உயர்வில்லை மாறாக தாழ்வுக்கு மேல் தாழ்விலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வரக்கூடிய பலாய் முசீபத்துகளிலிருந்து விடுதலை இல்லை நாளுக்கு நாள் சோதனைகள் வேதனைகள் கூடிக்கொண்டே செல்கின்றது மேலான பெரியார்களே சகோர்களே அல்லாஹ் கூறக்கூடிய பிராணி எவை எதைகள் இருப்பதாக கூறுகின்றனோ அவைகள் அனைத்தையும் சகாபாக்கள் நேரடியாக நிதர்சனமாக கண்ட மாட்டார்கள் இன்றும் அதே குரானில் அதே ஆயத்துகள் அப்படி அப்படி அதே இடங்களில் இருக்கின்றது ஆனால் அவைகளில் ஒன்று கூட நம்மிடம் இல்லாததற்கு காரணம் அந்த சகாபாக்கிடம் இருந்த அந்த தன்மை அந்த சகாபாக்கிடம் இருந்த அந்த உழைப்பு அந்த வேலை என்று நம்மிடம் இல்லை அதனால் குரானிலே அல்லாஹுடைய வாக்குறுதிகள் இருக்கின்றது ஆனால் நமது வாழ்விலே அதை பார்ப்பது கஷ்டமாக இருக்கின்றது மேலான பெரியார்களே சகோர்களே இவ்வளவு பெரிய சோதனைகளுக்கு காரணம் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு காரணம் பூரா உலகத்தை எடுத்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமிய நாடுகளை நாம் இப்போது சீர்தூக்கி பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு நாடுகளிலே வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஒவ்வொரு வகை வகையான பிரச்சனை ஒன்று ஆட்சியாளர்களுடைய பிரச்சனை அல்லது குடிமக்களுடைய பிரச்சனை அல்லது மழையை கொண்டு பிரச்சனை அல்லது வெள்ளத்தை கொண்டு பிரச்சனை அல்லது விலைவாசிகளுடைய உயர்வை கொண்டு பிரச்சனை மேலான பெரியார்களே சகோர்களே உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை முஸ்லீம்களுக்கும் இவ்வளவு பெரிய பிரச்சனை இவ்வளவு பெரிய துன்பத்திற்கு காரணம் முஸ்லீம்கள் செய்ய வேண்டிய நோக்கம் முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த லட்சியத்தை இஸ்லாமியர்கள் விட்டுவிட்டார் அல்லாஹுடைய குரானில் கூறுகின்றான் உன்னுடைய ரப்பு உங்களுடைய அல்லாஹ் இருக்கின்றானே எந்த ஒரு கிராமவாசிகளையும் அவன் அநீதமாக அளிப்பதில்லை எதுவரை அந்த கிராம மக்கள் சீர்திருத்த வேலை செய்து கொண்டே இருப்பார்களோ அதுவரை நான் கிராம மக்களை அழிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் என்னை தெரியாத என்னை அறியாதவர்களை அவர்களின் மீது நான் சாட்டி விடுவதா அல்லா கூறுகின்றான் மேலான பெரியார்களே சகோர்களே நாம் அல்லாஹுவை தெரிந்து வைத்திருக்கின்றோம் அல்லாஹுடைய வல்லமைகளை சக்திகளை புரிந்து வைத்திருக்கின்றோம் அல்லாஹுடைய சூளை அறிந்து வைத்திருக்கின்றோம் ஆனால் அல்லாஹுடைய கட்டளைகள் நாயகத்திலே சுண்ணத்துகள் இன்று நிராகரிக்கப்படுவதன் காரணமாக அல்லாஹுவே தெரியாத ஏன் அல்லாஹுவே இல்லை என்று சொல்லக்கூடிய நாசிகர்களை அல்லாஹ் இன்று நம்பி சாட்டி வைத்தார் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பருமாவை எடுத்துக் கொள்ளலாம் பருமா அந்த பருமா எவ்வளவு சிறந்து விளங்கியது மேலான பெரியார்களே சகோதரர்களே செல்வத்தோடு அவர்கள் பெரும் செல்வாக்கோடு நல்ல அதாவது சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த தவத்துடைய உழைப்பை எப்போது அவர்கள் செய்வதை விட்டு விட்டார்களோ அவர்களுக்கு அல்ல நாத்திகர்களை சாட்டிவிட்டார் அந்த ஊரை நாசிகர்கள் பிடித்ததோடு கைப்பற்றியதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்களிடம் இருந்த அனைத்து சொத்துக்களையும் அனைத்து செல்வங்களையும் பறித்து எடுத்ததோடு மட்டுமல்லாமல் சுதந்திரமாக உலாவிக் கொண்டிருந்த ஆண்களை கூட பிடித்து சிறைகளில் அடைத்ததோடு மட்டுமல்லாமல் வெளியிலே வருவது கூட கஷ்டம் ஆண்கள் பெண்களை போன்று வீட்டிலே அடங்கி கிடக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் மேலான பெரியார்களே சகோதர்களே இதற்கு காரணம் எப்போது இந்த சீர்திருத்த வேலையை விட்டு விடுகின்றார்களோ வகு வகையான சோதனைகளை வகு வகையான பிரச்சனைகளை கஷ்டங்களை அல்ல கொடுக்கின்றார் மேலான பெரியார்களே சகோதர்களே ஏன் மிஷ்கா ஷரீஃபிலே கூட ஒரு ஹதீஸ் வருகின்றது ஹதீஸ புதுசிலே அல்லாஹ் கூறுகின்றான் நான் தான் இறைவன் லா இலாக இல்லா ஆனா வணங்கப்படுவதற்கு என்னை தவிர வேறு யாரும் சக்தி இல்லை மாலிக்குள் முழு அரசர்களுக்கெல்லாம் நான் சொந்தக்காரன் மலிக்குள் முழு அரசர்களுக்கெல்லாம் நான் தான் அரசன் குழுபுள் முழு எதி அரசர்களுடைய உள்ளம் எல்லாம் எனது கருத்திலே இருக்கின்றது என்று கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான் எனது அடியார்கள் எப்போது எனக்கு வழிபட்டு நடப்பார்களோ அவ்வளவு அந்த நேரத்தில் அவர்களை ஆட்சி செய்யக்கூடிய அரசர்கள் அல்லது தலைவர்களுடைய உள்ளத்திலே நான் இரக்கத்தையும் பணிவையும் அதாவது பாசத்தை போட்டு விடுவதாக அல்லாஹ் கூறுகின்றான் எப்போது என்னுடைய அடியார்கள் எனக்கு மாறு செய்ய எனக்கு துரோகம் செய்ய ஆரம்பித்து விடுகின்றார்களோ அப்போது குழுபகும் விஸ்வசதி வன்யக்கமா அவர்களுடைய உள்ளத்திலே நான் பள்ளி வாங்கக்கூடிய தன்மை குரோதத்தை விரோதத்தை கோபத்தை வெறுப்பை போட்டு வழிவாங்கக்கூடிய தன்மையை போட்டு விடுவதா அது மாத்திரமல்ல எவ்வளவு போது எவ்வளவு மோசமான இழிவுக்கு நாம் ஆளாக்கப்பட்டிருக்கின்றோம் மேலான பெரியார்களே சகோதர்களே இஸ்லாமிய சின்னங்களை நாம் அணிய முடியாது எத்தனையோ கேள்வி எவ்வளவு பேர் கேள்வி செய்கின்றார்கள் அதாவது மோசமாக நாம் கருதப்படுகின்றோம் மேலான பெரியார்களே சகோதர்களே நாளுக்கு நாள் நமது கண்ணியம் நமது அந்தஸ்து நமது உயர்வு குறைந்து கொண்டே நாம் மிகவும் மோசமாக தள்ளப்படுவதற்கு காரணம் இந்த உழைப்பை விட்டுவிட்டு அபுதாவுதிலே வருகின்றது நாயகம் சல்லல்லாஹலை செல்லும் சொன்னார்கள் இதா தபாயாத்தும் ஐநா முறையிலே நீங்கள் தொழில் செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள் அகழ்த்தும் அதனாபல் பக்கர் மாற்றுடைய வாழ்களை பிடித்து உங்களுடைய விவசாயத்தை நோக்கமாக எடுத்துக் கொண்டு விட்டீர்கள் விவசாயத்தை நீங்கள் புரிஞ்சு கொண்டு விட்டீர்கள் அல்லாஹுடைய பாதையில் வெளிக்கிளம்பி செல்வதை நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் சல்ல தல்லாஹோ அழைக்கும் துல்லா அல்லா உங்களின் மீது இனி சாட்டி சாற்றி விடுவதாக கூறுகிறார் மீண்டும் நீங்கள் உங்களுடைய தீனின் அளவிலே இந்த ஜிஹாதின் அளவிலே திரும்பி வராத வரை அல்லாஹ் அந்த கண்ணியத்தை மீட்டு தரவே மாட்டான் என்று கூறுகிறார் மேலான பெரியார்களே சகோதரே எனவே இவ்வளவு பெரிய சோதனை இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம் இந்த மேலான அல்லாஹ் எந்த நோக்கத்தை எந்த லட்சியத்தை அனுப்பி கொடுத்து நம்மை அனுப்பி வைத்தானோ அந்த நோக்கம் அந்த லட்சியம் விடப்படுகின்றது மேலான பெரியார்களே சகோதரே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஆற்றல்கள் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய திறமைகள் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அறிவு அல்லாஹ் தந்திருக்கும் சொத்து செல்வம் இவைகள் அனைத்தையும் நாம் செலவழிப்பது ஒன்று மனைவி மக்கள் அல்லது தொழில் அல்லது உத்தியோகம் அல்லது விவசாயம் இவைகளுக்குத்தான் நாம் செலவழித்துக் கொண்டே இருக்கிறோம் காலையில் விழித்ததிலிருந்து இரவு துயில்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 தொழில்கள் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள் உங்களுடைய உயர்தரமான மாட மாளிகைகள் இவைகள் அனைத்தும் அல்லாஹுவை விட ஒரு சூழிகி அல்லாஹுடைய வாழ்வை விட அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாத் முஜாஹதா செய்வதை விட உங்களுக்கு பிரியமானதாக உங்களுக்கு நேசமானதாக ஆகிவிட்டால் என்னுடைய வேதனையை என்னுடைய தண்டனை வருவதை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் உள்ளால் உள்ளபடி இது வினாடியில் நாம் உள்ளத்திலே கையை வைத்து பார்த்தோம் என்றால் அல்லாஹுடைய பாதையில் விலை கிளம்பி செல்வதற்கு தடையாக முட்டுக்கட்டையாக இருப்பது இதோ இந்த மனைவி அல்லது இந்த குழந்தை அல்லது இந்த தொழில் அல்லது இந்த உத்தியோகம் மேலான பெரியார்களே தகவல்களே அல்லாஹ் கூறிவிட்டான் இந்த வஸ்துக்கள் என்னுடைய தீனை கூட உங்களுக்கு பிரியமானது ஆகிவிட்டால் என்னுடைய அதாவது அதாவது வேதனையை எதிர்ப்பார்கள் என்று கூறுகிறேன் மேலான பெரியார்களே சமூர்களே நாம் எந்த மனைவிக்காக எந்த குழந்தைக்காக எந்த உறவினர்களுக்காக காலையிலையும் உழைக்கின்றோம் மாலையிலையும் உழைக்கின்றோம் வெயிலிலையும் ஓடுகின்றோம் மழையிலையும் ஓடுகின்றோம் ஆரோக்கியமாக இருக்கும் போதும் சரி நோயோடு இருக்கும் போதும் சரி எல்லா நிலைமைகளையும் நமது தொழில் நமது உத்தியோகம் அதற்கு சென்று உழைக்கின்றோம் ஏன் எனது மனைவி கண்ணீர் வடிக்க கூடாது எனது குழந்தை கஷ்டப்படக்கூடாது எனது தாய் அவளுக்கு பிரச்சனை வந்துவிடக் கூடாது என்பதாக ஒவ்வொரு வினாடியும் அவர்களை நினைத்து நினைத்து அவர்களுக்காக வேண்டி அல்லும் பகலும் பாடுபட்டுக் கொண்டே இருக்கின்றோம் ஆனால் மேலான பெரியார்களே சகோர்களே நாளைய தயாமத்து நாளிலே ஒரு மனிதனை அல்லாஹ் கூப்பிடுவான் கூப்பிட்டு பார்ப்பான் உன்னிடம் என்ன நன்மைகள் இருக்கின்றது என்ன தீமைகள் இருக்கின்றது இரண்டையும் வைத்து பார்க்கும் பொழுது உதாரணத்திற்கு அவனுடைய நன்மையும் நூறு அவனுடைய தீமையும் நூறு அல்லாஹ் சொல்வான் சரி யாரிடமாவது போய் ஒரே ஒரு நன்மையை எடுத்துக்கொண்டு வந்தால் நன்மை உன்னை நூற்றி ஒன்றாக மாறிவிடும் அதன் பின்னால் உன்னை நான் சுவர்க்கத்துக்கு அனுப்பிவிடுகின்றேன் என்று அல்லாஹ் கூறுவான் அந்த மனிதன் முதலாவதாக தனது நண்பரிடம் ஓடுவான் நண்பரிடம் போய் நண்பா நானும் நீயும் அப்படி இப்படி இருந்தோம் என்று உலகத்திலே நடந்தவைகள் எல்லாம் கூறி எனக்கு ஒரே ஒரு நன்மை விடுவான் நண்பன் கொடுக்க மாட்டான் அதன் பின்னால் விடுவான் தாயிடம் தாயிடம் போய் சிஞ்சுவான் சிதறுவான் எனது தாயே உனக்காக இரவு பகலாக நான் அழிந்தேன் திரிந்தேன் கஷ்டப்பட்டேன் ஒரே ஒரு நன்மை தேவை என்று அந்த தாய் கொடுக்க மாட்டாள் அதன் பின்னால் தந்தையிடம் ஓடுவான் தந்தையும் கொடுக்க மாட்டான் பிரியமான பாசத்திற்குரிய மனைவியிடம் செல்வான் மனைவியும் கொடுக்க மாட்டால் அதன் பின்னால் யாருக்காக வேண்டி இவன் வாழ்ந்தானோ அந்த குழந்தைகளிடம் போய் கேட்பான் அந்த குழந்தைகளும் கொடுக்க மாட்டான் அல்லாஹ் கூறுகின்றான் அந்த கயாமத்தினாலில் இவன் ஓடுவான் நண்பரிடம் நண்பர் கொடுக்காததால் தாயிடம் தாய் கொடுக்காததால் தந்தையிடம் அதன் பின்னால் மனைவி குழந்தை யாருமே ஒரே ஒரு நன்மை கூட கொடுக்க மாட்டான் மேலான பெரியார்களே தகவல்களே எனவே நாம் நமது கபர்களுக்கு நாம் நமக்கு தேவையான நன்மைகளை உயர்தரமான நல்ல நல்ல பாக்கியங்களை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு அழகான சந்தர்ப்பம் மேலான பெரியார்களே தகவல்களே நாம் நம்மை மட்டும் பார்க்கக்கூடாது ஏன் நாம் யோசிக்கின்றோம் அல்லாஹுடைய பாதையில் நான் வெளிக்கிழமை சென்று விட்டால் எனது மனைவியை கவனிப்பது யார் எனது குழந்தையோடு பேசுவது கொஞ்சுவது யார் எனது தொழிலை பார்ப்பது யார் எனது உத்தியோகத்தை செய்வது யார் என்று நாம் யோசித்துக் கொண்டே இருக்கின்றோம் ஆனால் மேலான பெரியார்களே சகோர்களே எந்த நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹ் நம்மை அனுப்பினானோ அந்த நோக்கத்தை நாம் விட்டுவிட்டதன் காரணமாக சஹாபாக்கள் அவர்களுடைய உயிர்களை கொடுத்து ஒவ்வொரு உயிர்களை இஸ்லாத்திற்கு எடுத்தார்களோ அந்த உயிர்கள் மீண்டும் இன்று வேறு மதத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றன அந்த சகாபாக்கள் அதற்கு குபைல் ரவி அல்லா அன்பு உயிர்களை கொடுக்கின்றார் ஓரிருவர் இஸ்லாத்திற்கு வருகின்றார் அதற்கு அம்மாரிபுன் யாசிர் ரவி அல்லா அன்பு உயிரை கொடுக்கின்றார் காசி இஸ்லாத்திற்கு வருகின்றார் அதற்கு சுமையா ரவி அல்லா அன்ஹா உயிரை கொடுக்கின்றார் ஒரு பெண்மணி இஸ்லாத்திற்கு வருகின்றார் அதற்கு முசாபிபுன் உமையர் ரவி அல்லா அன்பு உயிரை கொடுக்கின்றார் அதற்கு ஹம்சா ரவி அல்லா அன்பு உயிரை கொடுக்கின்றார்கள் ஹிந்தா இஸ்லாத்திற்கு வருகின்றார் இஸ்லாத்திற்கு வருகின்றார் மேலான பெரியார்களே சகோதரர்களே அந்த சகாபாக்கள் எல்லாம் ஒரு ஒருவர் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக தங்களது உயிர்களை கொடுத்து தீனை ஹயாத்தைக்கு விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள் ஆனால் அதே சகாபாக்குடைய அந்த வேலையை அந்த உழைப்பை இன்று நாம் நமது வேலையாக உழைப்பாக செய்யாமல் இருப்பதன் காரணமாக அவர்களுடைய உயிர்களை கொடுத்து நமது கரங்களில் ஒப்படைத்த அந்த இஸ்லாமியர்கள் இன்று பிரித்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றனர் பாகிஸ்தானுடைய ஜமா செல்கின்றது அவர்கள் சென்றுவிட்டு வந்தவர்கள் சொன்னார்கள் அர்ஜென்டினாவுக்கு செல்கின்றார்கள் சென்று எத்தனையோ மணி நேரத்திற்கு பின்னால் ஒரு மனிதனை சந்தித்து பேசும் பொழுது அந்த மனிதர் கூறுகின்றார் நான் கிறிஸ்தவன் எனது அப்பா முஸ்லீம் என்று மீண்டும் இவர் கேட்டுகின்றார்கள் தந்தை முஸ்லிம் என்றால் நீனும் முஸ்லீம் தான் என்பதற்கு ஆமாம் நான் இஸ்லாமியனாக இருந்தேன் ஆனால் நான் கிறிஸ்தவனாக மாறிவிட்டேன் என்று கூறிவிட்டு அவன் கூறுகின்றான் இந்த அர்ஜென்டினாவிலே கிட்டத்தட்ட முப்பது லட்சம் இஸ்லாமியர்கள் லெபனா ஷாம் போன்ற நாடுகளிலிருந்து வந்தார்கள் ஆனால் இன்று அவர்களில் இருபது லட்சம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டார் மேலான பெரியார்களே சகோர்களே அதே மாதிரி எத்தனையோ நாடுகளுக்கு ஜமாத் செல்கின்றது ஆப்பிரிக்காவில் மாலாவி என்ற ஊரில் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றனர் மேலான பெரியார்களே சகோதர்களே சமீபத்தில் ஒரு ஜமாத் யூகோஸ்லாவியா என்ற நாட்டுக்கு சென்றது விசா கிடைப்பது கூட சரியான கஷ்டம் பல்காரியா என்ற நாட்டுக்கு சென்று அங்கிருந்து மிகவும் கஷ்டப்பட்டு அவர்கள் யூகோஸ்லாவியாவுக்கு செல்கின்றார்கள் பதினோரு நாள் விசா கிடைக்கின்றது அங்கு சென்றவுடன் முஸ்லிம்கள் வருகின்றார்கள் என்னுடைய பெயர் முஸ்லிம் என்னுடைய பெயர் முஸ்லிம் என்று கூறுகின்றார்கள் ஆனால் எழுபது வயதுக்கும் மேற்பட்ட எத்தனையோ வயது முடிந்தவர்கள் அவர்கள் பெயரளவில் முஸ்லிம் ஆனால் அவர்களுக்கு களிமா அல்லா அல்லாஹ் என்ற வார்த்தையோ லாயிலா இல்லல்லா என்ற வார்த்தை ஒன்றுமே தெரியாது கிறிஸ்தவர்களை போன்று சாப்பிடுகின்றார்கள் குடிக்கின்றார்கள் எந்த அளவுக்கு என்றால் இவர்கள் வாங்கி செல்லும் பொழுது ஆர்வத்தோடு ஏதோ புதிதை பார்ப்பதை போல் பார்க்கின்றார்கள் இவர்கள் தொழுவும் போது புதிய ஒரு காட்சியை காண்பது போல் பார்த்துக் கொண்டே இருக்கின்றார்கள் மேலான பெரியார்களே சகோதர்களே ஒரு வயது முதிர்ந்த ஒரு கிழவி வந்து கூறுகின்றால் எழுபது வயசு எனக்கு ஆகிவிட்டது எனது தந்தை எனது பெற்றோர்கள் இது போன்ற செயல் செய்வதை நான் முந்தி பார்த்திருக்கின்றேன் என்று கூறுகின்றார் மேலான பெரியார்களே சகோதர்களே பெயரளவில் இஸ்லாமியர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் தீனை விட்டு மிகவும் தூரமாக இருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்தோனேஷியா ஒரு முஸ்லிம் நாடு அதில் கிட்டத்தட்ட எட்டாயிரம் தீவுகள் இருக்கின்றது பெரிய தீவுகளும் இருக்கின்றது சிறிய தீவுகளும் இருக்கின்றது சில தீவுகளில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஜமாத்திலே சென்றுவிட்டு வந்தவர்கள் கூறினார்கள் அந்த லட்சத்திற்கும் மேற்பட்ட மனிதர்களில் களிமா சொல்ல தெரிந்த ஒரு மனிதர் கூட பெரியார்களே சகோதரர்களே நாம் சற்று சிந்திக்க வேண்டும் நாம் சற்று யோசிக்க வேண்டும் சகாபாக்க நமது கரங்களிலே ஒப்படைத்த இந்த உழைப்பை நாம் விட்டுவிட்டதன் காரணமாக அந்நியவர்கள் மற்ற மதத்தவர்கள் அவர்கள் தமது உழைப்புகளை அவர்கள் தங்களின் முயற்சிகளை செய்து செய்து பாத்திலான அந்த பாத்திலை அவர்கள் உலகத்திற்கு ஹயாத்தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஹக்கான உண்மையான இந்த மார்க்கம் இந்த வேறு வழியின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது